ஆத்துக்குள்ளே ஏனேனோ அத்தி மாறம் அகில அகில அத்தி மாறம் அளவு பார்த்து அயில புடி அறுக்கி தள்ளு அகில அகில அறுக்கி தள்ளு குளத்துக்குள்ளே ஏலேனோ கொய்யா மாறம் அகில அகில கொய்யா மாறம் கொம்பு பார்த்து அயில கொத்தி தள்ளு அகில அகில கொத்தி தள்ளு நாத்துக்குள்ளே நச்சு புல்லு அகில அகில நச்சு புல்லு நச்சு புல்லு அயில பொடி நறுக்கி தள்ளு அகில அகில நறுக்கி தள்ளு வேய பார்த்து அயில பொடி பெனாத்தி தள்ளு அகில அகில பெனாத்தி தள்ளு வேய பார்த்து அயில பொடி பெனாத்தி தள்ளு அகில அகில பெனாத்தி தள்ளு Mm-hmm.